திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் முதுகுன்றம் நாடு நடுநாடு திருச்சிற்றம்பலம் தேவராயும் அசுரராயும் சித்தர் செழுமறை சேர் நாவராயும் நண்ணு பாரும் விண்டெறி காலீரும் மேவராய விரை மல்லரோன் செங்கண்மால் ஈசனும் மூவராய முதலொருவன் மேயது முது குன்றே பற்றுமாகி வானுளோர்க்கு பல்கதிரொன்மதிபார் ஏற்று நீர்த்தி காலு மேலை விண் மனோடு மற்ற மாதோர் பல்லுயிராய் மாலையனும் மறைகள் முற்றுமாகி வேறுமானான் மேயது முது குன்றே வாரி வாரிமாகம் வைகு திங்கள் வளர நாரி பாகம் நயந்து பூமேல் நான் முகன்றன் தலையில் சீரிதாக பலிகொள் செல்வன் செற்றலும் தோன்றியதோர் மூரினாக துரிவை போர்த்தான் மேயது முது குன்றே பாடுவாறு கருளும் எந்த பனி முது பிளவம் முன்னீர் நீடு பாரு முழுது மோடி அண்டர் நிலை கேடலும் நாடு தானும் ஊடு மொடி ஞாலமும் நான் முகனும் ஊடு காண மூடும் வெள்ள துயர்ந்தது முது குன்றே வழங்கு திங்கள் வன்னி மத்தம் மாசுணம் ஈஷணவி செழுங்கல் வேந்தன் செல்வி காண்ட தேவர் திசை வணங்க தழங்கும் முந்தை தக்கை கை மிக்க பேய்கணம் பூதம் சூழ் முழங்கு செந்தியேந்தியாடே மேயது முது குன்றே சுழிந்த கங்கை தோய்ந்த திங்கள் தொல்லரா நல்லிதழி செழிந்த சென்னி செய்வ விடம் தான் நினைத்தை புலனும் அழிந்த சிந்தை அந்த கரம் பொருளின்பம் விட மொழிந்த வாயான் முக்கணாதி மேயது முது குன்றே மயங்கும் மாயம் வல்லரகி வானினோடு நீரும் இயங்குவோரு கிரைவனாயம் ராவணன் தோல் நெறித்த புயங்கராக மானடத்தன் புணர்முலை மாதுமையாள் முயங்கு மார்பன் முனிவரைத்த மேயது முது குன்றே ஞாலமுண்டமாலும் மற்றை நான் முகனும் மறியாம் கோலமண்டர் சிந்தை கொள்ளார் ஆயினும் குய் மலராலேலையிண்டை கட்டி நாமம் இசைய போதுமேத்தும் மூலமுண்ட நீற்றர்வாயான் மேயது முது குன்றே ஊறி கொள்கையர் சீவரத்த ஒண்டுழல் மிண்டர் சொல்ல நெறிகளென்ன நினைவூராதே நித்தலும் கை தொழு மின்மறி கொள்கையன் வங்க முன்னேர் பொங்குவிடத்தையொண்ட முறிகொள்மேனி மங்கை பங்கன் மேயது முது குன்றே மொய்த்துவானோர் பல்கணங்கள் வணங்கு முது குன்றை பித்தர் வேடம் பெருமையினு பிரமபுர தலைவன் பிரமபுர தலைவன் சுவாமி விருத்தகிரீஸ்வரர் அம்பாள் விருத்தாம்பிகை இப்பதிகத்தில் பதினோராம் செய்யுளில் பின்னிரண்டடிகள் மறைந்து போயின திருச்சிற்றம்பலம்